திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருக்கச்சி ஏகம்பம் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் ஓதுவித்தாய் முன் அறவுரை காட்டி அமணருடே காதுவித்தாய் கட்ட நோய் பிணி தீர்த்தாய் கலந்தருளி போதுவித்தாய் நின் பணிபிழைக்கீர் புளியம் வளாரால் மோதுவிப்பாய் உகப்பாய் முனிவாய் கச்சியே கம்பனே எத்தை கொண்டெத்தகை ஏழை அமணனோடி செய்வித்தேனை கொத்தைக்கு மூங்கர் வழி காட்டுவித்தென்னை கோகு செய்தாய் முத்தின் திரளும் பளிங்கி நிற்சோதியும் மொய்ப்பவளர் தொத்தினை ஏக்கும்படியாய் பொழிற்கட்சியே கம்பனே மெய்யம்பு கோத்த விஷயனோடன்றொரு வேடுவனாய் பொய்யம்பெய்தாவமருளிச் செய்தாய் புறமூன்றெறிய கையம்பேதாய் நுண்கழலடி போற்றா கயவர் நெஞ்சில் குயம் பெய்தாய் கொடிமாமதில் சூழ்கச்சி ஏ கம்பனே குறிக்கொண்டிருந்து செந்தாமரை ஆயிரம் வைக்கல் வைக்கல் நெறிப்படையிண்டை புனைகின்ற மாலை நிறையழிப்பான் கரை கண்ட நீயொரு பூக்குறை வித்து கண் சூழ்விப்பதே பிறை துண்டவார் சடையாய் பெருங்காஞ்சியம் பிஞ்சகனே உரைக்கும் கழிந்திங்குணர்வரியான் உள்குவார் வினையை கரைக்கும் என கை தொழுவதல்லால் கதிரோர்களெல்லாம் பிறை கொண்மலரவன்மால் என் வசுக்கள் ஏகாதசர்கள் இறைக்கும் அமிர்தற்கரிய ஒண்ணான் எங்கள் ஏகம்பனே கருவுற்ற பெற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றென்னுள்ளமும் நானும் கிடந்தலந்தை தொழிந்தேன் திருவொற்றியூரா திருவாலவாயா திருவாரூரா ஒருவற்றிலாமையும் கண்டிரங்காய் கச்சியே கம்பனே அரியன் இந்திரன் சந்திராதித்தர் அமரரெல்லாம் உரியனின் கொற்றக்கடைத்தலையார் கிடந்தார் புரிதரு புஞ்சடை போக முனிவர் புலம்புகின்றார் எரிதரு செஞ்சடை நோதிரு குறிப்பே பாம்பரை சேர்த்தி படரும் சடைமுடிப்பால் வண்ணனே கூம்பலை செய்த கரதலத்தன்பர்கள் கூடி பன்னாள் சாம்பலை பூசி தரையில் புரண்டு நின்றால் சரணென்றேம்பலி பார்க்கிறங்கு கண்டாய் கச்சியே கம்பனே ஏன்று கொண்டா என்னை எம் பெருமான் இனி அல்லமென்னில் சான்று கண்டா இவ்வுலகமெல்லாம் தனியேனென்றென்னை ஊன்றி நின்றாரைவர் கொற்றி வைத்தாய் பின்னை ஒற்றியல்லா சோன்று கொண்டாய் கச்சி ஏகம்பமேயர் சுடர் வண்டனே உந்தி நின்றாருந்தன் ஓலக்கச்சூளைகள் வாய்த்தல் பற்றி துன்றி நின்றார் தொல்லைவானவரீட்டம் பணியறிவான் வந்து நின்றாரயனும் திருமாலும் அதிர்கட்சியாய் இந்த நின்றோம் இனி எங்கன மோபம் திரை ஜுபதே சுவாமி தழுவக் குழைந்தநாதர் அம்பாள் ஏலவார் குழலே திருச்சிற்றம்பலம்